பிரபத்தியம் ஆமாம் மா பிரபத்தியத்தைன்னா அவர் என்னை கிருஷ்ணனை நினச்சி சொல்லலை இந்த பொருளை கொடுக்க முடியாதுன்னு பார்த்துருக்கோம் இறைவனைங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து அவர் பேசுகிறார் இப்போ ஒருவேளை கிருஷ்ணரைன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணரை இந்த கிருஷ்ணர் தான் அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை ஆகும்னா அப்போ இந்த கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஞானி இல்லைன்னு ஆகிடும் அப்படின்னா வா அப்படின்னா வால்மீகி ஞானி கிடையாது அப்படின்னா விஸ்வாமித்திரர் ஞானி கிடையாது இதெல்லாம் எங்கெங்கோ கணக்கு எங்கெங்கேயோ பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் கிருஷ்ணன் என்னை சரணடைவோம் தான் உண்மையிலேயே ஞானி தான் அப்போ கிருஷ்ணர் போறதுக்கு முன்னாடி வேற ஞானி யாரும் இல்லை கிருஷ்ணருக்கு அப்புறம் தான் நான் இதுதான் வீண் பேச்சு இறைவனை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறாரு ஏன்னா அர்ஜுனர் அப்படின்னா தான் பார்த்தாரு கேட்டார் நீ தான் எனக்கு ஒரே அடைக்கலாம் நீ தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு கிருஷ்ணர் தன்னை இறைவனுடைய நிலையில் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் ஓகே அப்போ என்னை அடையாதவர்கள் வேறு வேறு தெய்வங்களை அடைகிறார்கள் கத்தியாக இருக்கிறார்கள் சொல்லும்பொழுது என்னைன்னா இறைவனை அடையாமல் தான் புரிஞ்சிடும் இறைவனைன்னா என்ன ஒரு இறைவன் எல்லாமாக இருப்பவர்ங்கிற கண்ணோட்டத்திற்கு வராமல் அப்படி வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக தீர்க்கப் போவதாக நினைத்து கொண்டு அதற்கு தனித்தனியான தீர்வுகளை தேடிக்கொண்டு அந்தந்த பிரச்சனைக்கு அந்தந்த தேவதாக்களிடம் போய் முறையிட்டு கொண்டு பிரச்சனைகளை தனித்தனியாக கையாள்றோம் ஒன்று ஒன்றே தனித்தனின்னு பார்க்குறான் அப்புறம் தன்னையும் தனியாக இறைவனையும் தனியாகன்னு பிரித்து பார்க்குறான் இதுதான் தெரியல சிற்றறிவு தடுமாறி அறிவு உண்மையை பார்க்காத நிலை இப்படி எங்கெங்க ஸ்கேட்டர்டாக கிடைக்கிறான் சிதறி போய் கிடைக்கிறான் இவர் இதை சொல்றது மூலமாக தேவதாக்களை வழிபடுவதை குறை சொல்லவில்லை ஏன்னா அந்த நிலையில் அது அவனுக்கு தீர்வு அந்த மாதிரி சிரமத்தில் இருக்கும்பொழுது இந்த ஞானம் இல்லாதப்ப அவனுக்கு அதுதான் தீர்வு அது தவறு கிடையாது இதை வந்து விளக்கம் சொல்லும்போது தவறாக சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் நம்ம வந்து அவனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக போயிடும் ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஒரு ரெஃப்யூஜ் அவன் இன்னும் ஞானி இல்லை இப்போ எல்லாமே இருக்கிறது இறைவன் இப்போ இதுதான் உண்மைன்னு வச்சுப்போம் இப்போ நமக்கே தெரிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம் சரி இதுதான் உண்மை இப்போ மீதி பேர்லாம் தப்புன்னு சொல்லிட்டா நாளைக்கு விடிய தூங்கல இந்தியாவில் இருக்கிற நூற்றி பத்து கோடி பேருக்கும் இதை போய் சொல்லிட்டு வர முடியுமா சொல்லிட்டு ஒத்துக்க வச்சுட்டு வர முடியுமா உலகத்தில் இருக்கிற அறநூறு கோடி பேர்கிட்ட போய் இதை சொல்லிட்டு ஒத்துக்க வச்சுட்டு வரணும் முடியுமா முடியாது இல்லை அப்புறம் என்னத்தை போகிற சொல்றது முடி முடியுதுன்னா பேசணும் இப்போ நம்மளால முடியாதுன்னா அவன் ஏதோ ஒரு தீர்வு வச்சுட்டு இருக்கான் அப்புறம் அதையும் போய் குறை சொல்லி விடு விடுன்னா என்னது இதெல்லாம் வீண் பேச்சு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படியே அப்படி இவர் வந்து இந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு என்ன நடந்தது என்ன நடக்குதுங்கிற உண்மையை புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு அது வந்து குறை சொல்லலாம் அவ்வளோதான் அப்போ அந்நிய தேவதாக்களிடம் சரணடைந்து போய் கிடைக்கிறார்கள் ஏன்னா இவருடைய மனம் குறுகி போய் உள்ளது சிதறி போய் கிடைக்கிறது இதான் சிதறிய மனம் இது புரியாம தான் சிவன் பெரியதா இதுதான் பெருமாள் பெரியதா சண்டை வந்தது இதெல்லாம் என்னன்னு தெரியாது இதை பற்றி சில விஷயங்கள் சில சில பேர்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கும்போது அவங்க இந்த காண்ட்ரா போடுறாங்க அப்படி சொன்னீங்கன்னா என்னப்பா ஒரே இறைவன் சொன்னீங்கன்னா ஒருத்தர் வந்து சிவன் தான் பிரச்சனை அடிச்சுக்கிறாரு ஒருத்தர் உங்களால் சண்டை கொடுக்கலையா விஷ்ணு தான் அடிச்சுக்கிறாரு ஏன் சண்டை கொடுக்குறாங்க அப்படின்னு அது இடையில ஒரு தவறு நடந்து நம்ம மக்களும் இதெல்லாம் தெரியாம தான் அதெல்லாம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இன்னைக்கு அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க கிரிட்டிசைசேஷன் உண்மை அதில் என்ன தப்பு நடந்தது அப்படின்னு பார்த்து சரி இல்லை நம்ம மக்கள் வந்து இடையில அது குறிப்பாக அந்த முஸ்லீம் இன்வேஷனுக்கு பிறகு குரு சிஷ்ய பரம்பரை ரொம்ப கட்டாயிடுச்சு அதனால சொல்லி தரத்துக்கு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அப்போ கையில் இருக்கிற சரக்கை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க அந்த கெட்டியாக பிடிக்கும் போது என்னன்னா இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் அப்படி முடிஞ்சிடுச்சு அது இது என்னன்னா இது இப்போ அதை நிவர்த்தி பண்ணுறவங்களும் இது என்னென்னு சொல்லித்தராம அதை குறை சொல்லி அசிங்கமாக பேசி அவமானப்படுத்தி அப்போ என்னென்னா தர்மத்துக்கு மேலே நம்பிக்கை எடுக்க வச்சுட்டாங்க இப்போ சில உபதேசம் பண்ணக்கூடிய உபதேசம் சொல்கிறவங்க நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் பேசுவாங்க நீ சிவன் தான் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்புறம் தான் கதி அந்த பக்கம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அவருக்கு போனால் அவர் அப்படி பேசுவார் விஷ்ணு இவங்க ரெண்டு பேருமே சேர மாட்டேங்கிறாங்க எப்படி இதுல இருந்து கிருத்த ஞானகன்னா ஸ்கேட்டர்டு மைண்ட் சிதறிய மனம் அதுதான் சொல்றாங்க அப்படி சிதறி போய் வேற எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கான் சி எப்பயுமே இதுல மனம் பத்தி ஒன்று புரியணும் மனம் வந்து எப்பயுமே ஆர்கனைஸ்டாக இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியும் ஆர்கனைஸ்டுனா என்ன ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டும் ஒட்டு மொத்தமாக பார்க்க வேண்டும் அப்போ வந்து மனசு நிம்மதியாக இருக்கும் கையாளும் பொழுது தனித்தனியாக கையாளலாம் விஷயங்களை சமைக்க போகும்பொழுது சமையலுக்குள்ள அறிவு ஸ்டவ் எவ்வளோ இருக்கணும் ஃப்ளேம் எவ்வளோ இருக்கணும் குறைச்சலாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா உப்பு அதிகமாக இருக்கணுமா குறைச்சலாக இருக்கணுமா அது டீட்டெயிலாக பார்க்குறது ஒன்று ஒன்று தனித்தனியாக அந்தந்த வேலையில் தனித்தனியாக பார்க்கணும் ஆனால் ஒட்டுமொத்த அறிவில் தெளிவு இருக்க வேண்டும் அப்போதான் மனசு நிம்மதியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு காரியத்துக்காக வெளியில் போகிறீங்க ஒரு இடத்துல உங்களை வந்து ஒரு கம்பெனிலேருந்து அனுப்புகிறாங்க ஒரு இடத்துக்கு போகிறது அங்கே போய் சாப்பாடு எங்கே சாப்பிடணும்னு தெரியல தண்ணி எங்கே பிடிக்கணும்னு தெரியல எதுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியலன்னா ஒரே குழப்பமாக இருக்கு இவர்கிட்ட போனால் அங்கே போய் கேளுங்க சார் ஏன் சார் என்கிட்ட வந்து கேட்குறீங்கிறாரு இவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது போய் கேட்குறோம் அதெல்லாம் எனக்கே தெரியாது சார் என்னை வந்து கேட்குறீங்க போய் போய் தொலைங்க எங்கேயாவது அப்படிங்கிறாரு எங்கே போனாலும் இப்படி காஞ்சி காஞ்சி விடுறாங்க இப்போ என்ன ஆஃபீஸ் கேட்டடா கிடக்கு உன்னை பற்றி இன்னொருத்தனுக்கு தெரியல அதை பற்றி இவனுக்கு தெரியல ஒன்றுமே யாருக்குமே ஒன்றும் தெரியல ஸ்கேட்டடாக இருக்குது இப்போ நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன் அங்கே போனால் யாரை பார்க்கறது எதுக்கு எந்த சந்தேகத்துக்கு யார்கிட்ட போய் ஒன்றுமே தெரியல ஆனால் அங்கே தங்கிட்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும் கொஞ்சம் நாளைக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் போன உடனே எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது சார் இங்கே பாருங்கள் தண்ணி வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோனு இது வேணும்னா இங்கே இது வேணும்னா இங்கே இவர் ஃபோன்லேயும் கேட்கலாம் இங்கே உட்காந்துருக்கிற சீட் நம்பர் எட்டு இவருக்கு சீட் நம்பர் ஒம்பது இப்படி நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் இதில் யாராவது ஒருத்தர் கிடைக்கலன்னா இவங்க எல்லாத்துக்கும் கோஆர்டினேட்டர் இவர் அவருடைய ஃபோன் நம்பர் இது அவருடைய டோர் நம்பர் இது எல்லாத்தையும் ஆர்கனைசராக உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன வருது நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க அப்பா பிரச்சனையே இல்லைப்பா எல்லா டீட்டெயிலும் கையில் கரெக்ட் அப்புறம் அதுக்காக தண்ணி கேட்க தண்ணி குடிக்கிறப்ப தண்ணி குடிக்கிறவர்கிட்ட தான் போய் பார்க்க போகிறீங்க குப்பை அழுறவர்கிட்ட போய் நீங்கள் தண்ணி கொடுங்கன்னு கேட்க போகிறதில்ல கையாளும் போது தனித்தனியாக கையாளுறீங்க இருந்தாலும் ஒட்டுமொத்த ஐடியா இருக்கும்பொழுது மனசு கம்ஃபர்டபுளாக இருக்கு இருக்குது அப்புறம் தனித்தனியாக டீல் பண்ணுறதே நீங்கள் சரியாக டீல் பண்ண முடியுது தப்பு தப்பாக பண்ணலாமா கரெக்ட் இதுக்கு தான் ஒட்டுமொத்த விஷன் வேணுங்கிறது அப்போ இறைஞானம் உள்ளவருக்கு ஒட்டுமொத்த விஷன் வந்தாச்சு அதனால விஷயங்களை தனித்தனியாக பார்க்கல ஏற்கனவே ஆர்கனைஸ்டாக இருக்கு நானும் ஆர்கனைஸ்டாக தான் இருக்கிறேன் அதற்குள்ளே தான் இருக்கிறேன் நான் அப்படின்னு இவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு இப்போ விஷயங்களை தனித்தனியாக கையாளும் போது இவருக்கு நிம்மதியாக இருக்கிறது இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சேட்டலைட் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி வேற ஒரு வார்த்தை வச்சிருந்தாங்க பறவை பார்வைங்கிற மாதிரி ஈகிள் விஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லா அளவுக்கு பார்வை கழுகு பார்வை கழுகு பார்வை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க கருட பார்வை கருட பார்வை இல்லை பேர்டு விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சேட்டலைட் வியூ அப்படிங்கிறாங்க சேட்டலைட் வியூனா சேட்டலைட்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் ஒரு மேப் ஃபோட்டோ எடுத்தால் அது அப்படியே தெரியுது நமக்கு ஒவ்வொரு நாடு அப்படியே தெரியுது அப்போ நம்ம கார் எங்கே போயிட்டுருக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் தெளிவாக தெரியுது பாதை சரியாக தெரியுது அப்புறம் நுணுக்கமாக பார்த்துட்டு போகிறது ஈஸியாக இருக்குது அது வந்து சேட்டலைட் அப்படியே அது வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய தன்மை இப்போ அப்படி இல்லாதவன் இதெல்லாம் ஆர்கனைஸ்டுன்னு இன்னும் பார்க்கல அவனுக்கு யாரும் சொல்லித்தரல அதனால இவனுக்கு என்னன்னா இதை பார்த்தா அது வேணும் அதை பார்த்தா அது வேணும் இதை பார்த்தா இது வேணும் ஒன்று ஒன்று பார்த்தா தனித்தனியாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை இது கிடை இதை நோக்கி போனால் இதை அடைய முடியாதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல இது வேற அது வேற இதுக்கு போனா அதுக்கு போக முடியாதுங்கிறது கூட அவனுக்கு தெரியல இந்த ரெண்டுக்குள்ள ஒரு இருக்கிற சிங்க்ரனைசேஷன் இதுவே சிங்க்ரனைசேஷன் தான் நீ கிழக்க போனா மேற்க நகர முடியாது மேற்கு திசையில முன்னேற முடியாதுங்கிறதே ஒற்றுமை சரியா இருக்குன்னு அர்த்தம் இதுல நியதிகள் சரியா இருக்கு ஆனா இவனுக்கு நான் கிழக்கையும் போகணும் மேற்கையும் போகணும் சார் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற இவன் என்ன பண்றது அப்புறம் இதுதான் ஸ்கேட்டடா இருக்கு இதுதான் கிருத்த எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும் அதுவும் வேணும் அதுவும் வேணும் எல்லாம் என்ன பண்றது அப்போ என்ன பண்ணுறதுனா குழப்பம் வருது அந்த குழப்பத்துக்கு தீர்வு தேடி எங்கெங்கேயோ போகிறான் என்னென்ன தீர்வு தீர்வுன்னு மண்டை போட்டு பிச்சுக்கிறான் அவர்கிட்ட ஒரு யோஜனை இவர்கிட்ட ஒரு யோஜனை அவர்கிட்ட ஒரு யோஜனை இவர்கிட்ட ஒரு யோஜனை சேவர்கிட்ட ஒரு யோஜனை கேட்டுக்கிட்டு அதுக்கு அந்த சாமி கொடு இதுக்கு இந்த சாமி கொண்டு சாமியை கும்பிடுன்னு சொன்னால் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதில் இன்னொரு சூக்மமான பொருள் இருக்குது அந்த இடத்துக்கு நானும் வரல ஸோ அதுக்கு அதை செய்ய இதுக்கு இதை செய்ய அப்படின்னு பல அட்வைஸ் பல பேர் பல அட்வைஸ் சொல்கிறாங்க இதில் எல்லா அட்வைஸும் கடைபிடிக்க முடியாது ஆனால் இவன் என்ன பண்ணுறான் இதில் எதை விடுறதுக்கும் மனசு வரல எல்லாத்தையும் தான் அதையும் கேள்வி இதையும் கேள்வி அதையும் கேள்வி இதையும் கேள்வி அதையும் செஞ்சு போற அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் செஞ்சு கடைசியா வாழ்க்கையில உண்மையை நடந்து விரயமாகி விடுகிறது வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடுது வாழும்போதும் டிஸ்ஆர்கனைஸ்டா இருந்தோம் ஸ்கேட்டர்டா சிதறிய மனத்துடன் வாழ்ந்துட்டு மரண சமயத்திலும் சிதறிய மனத்துடன் இருக்கிறான் எதுலேயும் கம்ப்ளீஷன் இல்லை எதுலேயும் திருப்தி இல்லை கடவுளே வேண்டாம் அட்லீஸ்ட் வேற இதுலயாவது உள்ள திருப்தியா இருந்திருக்கலாம் அப்பா வாழ்க்கை கூட நல்ல சட்டை போட்டு பார்த்துட்டேன்ப்பா போதும் அதையாவது சொல்ல முடியுதுன்னா அதுவும் இல்லை ஸோ சிதறி மனதுடன் வருத்தத்தில் போய் சேர்றான் இதான் அவர் சொல்றாரு இப்படி அந்நிய தேவத்தாக பிரபத்தியத்தே வேறு வேறு தேவத்தைகளை அடைகிறார்கள் அப்படின்னு இப்போ தேவத்தைகளை அடைகிறார்கள் வேறு வேறு தெய்வங்களை அடைகிறார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஸோ தேவத்தான்னு சொன்னால் ஏதோ லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையாரு முருகன் அப்படின்னு நம்ம வச்ச பேர் அல்லது ரிஷிகள் காட்டுனது அல்லது சாஸ்திரம் காட்டுறது ஆக்சுவலாக முருகர்னா அப்படி ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அப்படி இருக்கிறாருன்னு எங்கேயும் சொல்லப்படவும் இல்லை புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த புராணங்களில் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அங்கே என்ன சொல்லப்படுதுங்கிறது வேறு இடத்துல விளக்கம் இருக்கு அந்த விளக்கம் தெரியாமல் நம்ம அப்படியே பிடிச்சிக்க கூடாது இப்போ தேவத்தன்னா ஒரு கெப்பாசிட்டி ஒரு சக்தி எங்கே இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒரு பவர் ஒரு திறமை அந்த திறமைக்கு பேர் தான் தேவதா அந்த தேவதாங்கிறது முருகராகவும் இருக்கலாம் பிள்ளையராகவும் இருக்கலாம் லக்ஷ்மியாகவும் இருக்கலாம் தங்கமாகவும் இருக்கலாம் வெள்ளியாகவும் இருக்கலாம் வைடூரியமாகவும் இருக்கலாம் ஒரு ஜாபாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் ஒரு வெற்றியாக இருக்கலாம் எல்லாமே ஒரு தேவதா தேவதா இந்த இடத்துல ஒரு கட்டமைப்பு ஒரு சற்றே கான்ஃபிகரேஷன் ஒரு சர்டன் ஸ்ட்ரக்சர் அல்லது பாசிபிலிட்டி அல்லது ஒரு அச்சீவ்மெண்ட் அல்லது ஒரு கோல் அவ்வளோதான் ஏதோ ஒரு உயர்ந்த விஷயம் அல்லது ஒரு கட்டமைப்பு அது தாழ்ந்ததாகவும் இருக்கலாம் அது ஒரு கட்டமைப்பு அந்த ஒரு கட்டமைப்புக்கு பேர் தேவதா அவ்வளோதான் அப்போ ஒருத்தர் என்ன பண்றான்னா இந்த கட்டமைப்புகள் நிறைய இருக்கு அமைப்புகள் அல்லது இருப்புக்கள் நிறைய இருக்கு இந்த எல்லா இருப்புகளுக்கும் ஆதாரம் ஒரு வாசுதேவன் ஒரு கடவுளுங்கிறதும் ஒரு அமைப்பு ஒரு உண்மை இதுல ஒருத்தன் எதை வேணாலும் தேடி போக முடியுது ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் திறந்து விடப்பட்டுள்ளது கண்ணை திறந்தா மாம்பழம் தெரியுது மாம்பழத்தை பறிக்க போக முடியுது எனக்கு பறிச்சா வருது பத்துக்கு ட்ரை பண்ணா ஒன்றும் ரெண்டும் வருது ஸோ அந்த கட்டமைப்பு இருக்கிறது அதனால என்னன்னா அந்த மரத்துல மாம்பழத்தை பிடிக்க போறேன் அது போல ஒரு ஜாபம் தேடி போறோம் ஒரு நகையை தேடி போறோம் ஒரு புகழை தேடி போறோம் அப்போ ஒன்று ஒன்றும் ஒரு கட்டமைப்பு அல்லது ஒன்று ஒன்று ஒரு இருப்பு இன்னும் ஒரு இருப்பு என்ன இந்த இருப்புகள் எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு இருப்பு அதுவும் இருப்பு இப்ப இதுல எதை வேணாலும் யார் வேணாலும் தேடி போக முடியும் அப்போ ரொம்ப புத்திசாலி என்ன பண்றான்னா அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு இருப்பு இருக்குன்னா நான் அதை தேடி போறேன்னு போய்கிறான் அதுதான் ஞானி கதை இப்ப அந்த உண்மை தெரியாதவன் என்ன பண்றான்னா கண்ணுக்கு தெரிஞ்சே எது எதையோ தேடி போறான் அவ்வளவுதான் இப்ப இவன் யாருன்னா ஹிருத்த ஞானி ஹிருத்த ஞானத்தை உடையவன் இவன் வந்து அது வேணும் அது எனக்கு தெரியுது நல்லா இருக்கு அதை தேடி போறேன் இது தேடி போறேன் அப்படின்ட்டு போறான் இவன் என்ன ஆகுறா இப்ப இவன் என்ன சொல்றாரு என்னன்னா அந்நிய தேவத்தாக பிரபத்தியத்தே இவன் வேறு வேறு தேவத்தாக்களை நோக்கி ஓடுகிறான் சரணடைகிறான் அங்கங்கள்லாம் அடைக்கலம் தேடி போகிறான் பரிதாபமாக அப்படின்னு அவர் சொல்லும்போது இங்கே இவர் வந்து தெய்வங்களை மகாலட்சுமியை சரஸ்வதியே அல்லது பிள்ளையார் சொல்றாரு நினைச்சிக்கூடாது கட்டமைப்புகள் அது எதா இருந்தாலும் சரி இதையும் சேர்த்து தான் சொல்றாருன்னு வேணா நீ விளக்கம் சொல்லலாம் ஆனா இதை தான் சொல்றாருன்னு சொல்ல முடியாது இப்ப நீ வந்து இவர் வந்து அடுத்த சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றான் நான் பார்த்துருக்கேன் பழைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்துருக்கேன் அவன் ஐயோ அந்த சாமி பேரை கூட சொல்ல மாட்டாங்க இதுதான் இதுதான் அப்படின்ட்டு இருப்பான் ஆனால் நான் ஃபேமிலி ஆமாம் அப்படிலாம் இருக்கிறாங்க குடும்பத்தோடு அப்படிலாம் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் பாருங்க அவன் சாமி கும்பிட்ற விஷயத்தில் மட்டும் அப்படி இருக்கான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு இங்கே ஓடிட்டு இருக்கான் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகணும் புகழடையணும் புகழடையணும் அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் ஏயா அதை விட மோசமா புரியாது அதை விட மோசமா பிள்ளையாரு அல்லது இந்த பொண்ணை சைட் அடிக்கணும் லவ் பண்ணணும் இதை விட மோசம் அவங்க கேவலமா பேசல நீ பண்ணு ஆனா அதை விட முருகர் மோசம்னு சொல்றியா அதுதான் தப்பு எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் அந்த சாப்பாடு பண்ணு சோ சாப்பாடு இன்னைக்கு வந்து இந்த சாப்பாடு கத்திரிக்காய் வேண்டாம் வெண்டைக்காய் பண்ணுன்னு சொல்ற அறிவாளி வெண்டைக்காய தேடி போகலாமா ஆனா முருகருக்கு தேடி போனா பாவமாமா என்ன இது என்ன பேச்சு ஒவ்வொன்றும் ஒரு சக்தி ஒரு அமைப்பு ஒரு கட்டமைப்பு அவ்வளவுதான் ஸோ நீ அந்த அந்த அமைப்பு நோக்கி போனதும் தப்பு கிடையாது அந்த அமைப்பினுடைய பலனை எடுத்துக்கிறதே தப்பு சொல்லலை அவரு இவர் என்ன சொல்றாருன்னா அதில் காமம் பிடித்து வெறி பிடித்து பிரபத்தியத்தே அதையே அடைக்கலமாக ஏற்றார் அதையே கத்தியாக ஏற்றல் அதையே புகலிடமாக ஏற்றல் அதுதான் அவர் வந்து கிருத்தஜனாகன்னு சொல்றாரு அதனுடைய சகாயத்தை எடுத்துக்கொள்ளுதல் தவறு கிடையாது அதனுடைய உதவியை எடுத்துக்கொள்ளுதல் தவறு கிடையாது அப்படி நீங்க சொல்ற மாதிரி சிவன் தான் உசுறு சிவன் தான் பெருசு அல்லது கிருஷ்ணன் தான் உசுறு கிருஷ்ணன் தான் பெருசு அப்படின்னா நீ ஏன் இட்லி கிட்ட வர்ற நீயே இட்லி சாப்பிட்ற நீயே சாப்பாடு சாப்பிட்ற நீயே வெண்டைக்காய் சுண்டைக்காய் சாப்பிட்ற சார் நீயே உப்பு போடுற நீயே தண்ணி குடிக்கிற அதுதான் பெருசுன்னா நீ கோயில போ அவரே பிடிச்சிக்கோ செத்துப்போ என்ன நீ சாப்பிட கூட கூடாது இல்லை சார் சாப்பிட்டா தானே சார் கோயிலுக்கு போக முடியும் அதுக்காக தான் சாப்பிட்றேன் புரியுதுல்ல அப்போ அவரை பிடிக்கிறதுக்கு இட்லியினுடைய துணை தேவைன்னா இட்லியை பிடிக்கிறது தப்பு கிடையாது தானே அப்போ இந்த ஞானத்தை அடைவதற்கு முருகருடைய துணை தேவைன்னா முருகரை பிடிக்கலாம் சரஸ்வதியினுடைய துணை தேவைன்னா சரஸ்வதியை பிடிக்கலாம் எதுக்கு இந்த ஞானத்தை அடைவதற்கு அல்லது இறைவனை அடைவதற்கு சரஸ்வதி தேவைன்னா சரஸ்வதி எப்படி பிள்ளையார் தேவைன்னா பிள்ளையார் எப்படி இதுல என்ன தப்பு இருக்கு படத்தை பிடிக்கலாமா ட்ரெஸ்ஸை பிடிக்கலாமா நகையை பிடிக்கலாமா ஜாபை பிடிக்கலாமா அவன் ஏன் பிள்ளையார பிடிக்க கூடாது அவன் ஏன் முருகர் பிடிக்க கூடாது என்ன பேச்சு அடைக்கலமாக இருக்காது இதுதான் கத்தின்னு நின்றுடாத அவ்வளவு இதை வந்து இதெல்லாம் இப்படி தான் புரிஞ்சுன்றது இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிடும் இல்லை ஒரு கேள்வி கேட்டாங்க சார் ஒரு பேசிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ப்ராடக்ட் வந்து வந்துச்சு நீங்கள் ஏற்கனவே கிளாஸ்லேயே அது அதாவது அரசியல் கலையிலேயே அது ஒரு இதாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்கீங்க ஒரு கடவுள் இருக்கும்போது அது மனசு நேராக அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி போவோம் அப்போ எல்லாம் அதை பற்றி போகலாம் இத்தனை இது வைக்கும்போது அவனுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது இல்லை இது இதை சா இதை இந்த சாமியை வழிபடுறதா இந்த சாமி வழிபடுறதானு அம்மா இந்த சாமி வழிபடுறாங்க பாட்டி இந்த சாமி வழிபட சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவன் வந்து சமுதாயத்தை ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் ஒரு ஒரு கடவுள் அப்படின்னு ஃபோக்கஸாக போக இல்லை அப்படின்னு கேட்குறேன் அப்போ இருக்க இத்தனை விஷயமா பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க நான் அதுக்கு வேற மாதிரி சமாளிச்சிட்டேன் சொன்னது சரியாக தப்பு இல்லை இதில் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி அது ஆனால் அதில் ஒரு வார்த்தை மிஸ்டேக் ஆகிடும் அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்திக்க மாட்டேன் இல்லை நீங்கள் சொல்லல இல்லை நானே இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை தான் கேட்டு சொல்றீங்களோன்னு நினைச்சேன் இல்லை இல்லை இல்லை தேர்ட்டில் வந்து ஃபோர்த்தில் நீங்கள் சொல்லல என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் வரும்போது சரி சரி கேட்டாங்க இதே கேள்வி மேல் நம்ம ரெக்கார்டிங்கில் இருக்கு ரெக்கார்டிங் இருக்கு அதுக்கு நீங்கள் வேற மாதிரி பதில் சொல்லுவீங்க பதில் சொல்லியிருப்போம் அது என்னன்னா பல கடவுள்னு கேட்குறாங்கல்ல அதுதான் தப்பு அந்த இடத்துல அந்த வார்த்தையவே நம்ம பிரேக் பண்ணிடலாம் எந்த இடத்துலையும் வேதத்துலையும் எந்த இடத்துலையும் பல கடவுள்கள் இருக்கிறாருன்னு ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல கிடையாது இங்கே நம்ம ராமசாமி குப்புசாமி எழுதும் எழுதும்போது வேணா இந்த கடவுளை விட அந்த கடவுள் நல்லதுன்னு எழுதியிருப்பாங்க கடவுள்ங்கிற வார்த்தை ஒண்ணுதான் தெய்வங்கள் தான் பல வேற அப்போ இந்த இதுல என்னன்னா ஒரு தெய்வத்தை பிரதானமாக கொண்டு வழிபடு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு தெய்வத்தை வழிபடு அப்படின்னு சொல்லப்படுறது சாதாரண குடும்ப வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் சன்னியாசிகளுக்கு வேணா சொல்லப்பட்டிருக்கு ஒரு தெய்வத்தை வழி போதும் அப்படின்ட்டு ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ரெஃப்யூஜ் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் இன்னொன்று என்னன்னா சன்னியாசிகள் குருவினுடைய கைடன்ஸ்ல இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் அவருக்கு ஞானம் அடையிறது அவரும் வந்து அடைக்கலம் இல்லாத நிர்கத்தியானவர் கிடையாது ஞாபகம் வச்சுங்க உண்மையை சொல்ல போனா எந்த இடத்துல நம்ம இருக்கிற சௌகரியத்தை விட குருநாதர்கிட்ட தான் சௌகரியமா இருக்க முடியும் ஏன்னா அவர் தான் ரொம்ப கரெக்டாக கேர் பண்ணுவார் சரியாக கேர் பண்ண தெரிஞ்சவங்க மீதி பேர்லாம் கேர் பண்ணுறங்கிற பேர்ல என்னென்னத்தையும் கிச்சடி பண்ணி வச்சுருவாங்க அதனால் அப்படிப்பட்டவர் இருக்கும்பொழுது வேற எல்லாத்தையுமே கைவிடலாம் தப்பு கிடையாது அது மிக சரியான இடத்துல இருக்கிறார் அப்போ சன்னியாசி ரொம்ப பாதுகாப்பில் தான் இருக்கிறார் அதை புரிஞ்சுக்கணும் ஆனால் சன்னியாசி பல பேர் வெற்றுடுவாக சுற்றிட்டு இருக்காங்களே பார்க்குறேனே பாதுகாப்பு இல்லாமல் அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லாமல் போனால் கூட ஞானத்தால் பாதுகாக்க முடியும் உண்மை சொல்லப்போனால் எல்லா பாதுகாப்புகளையும் வைத்துக்கொண்டு இருப்பவனுடைய பாதுகாப்பை விட ஆயிரம் மடங்கு பாதுகாப்பு உணர்வை இந்த ஞானம் கொடுக்கும் அந்த ஞானத்தை குருநாதர் கொடுத்துடுறாரு கொடுத்த பிறகுதான் இவர் வெளியில கிளம்புறதுக்கு ஒத்துக்கிறாரு அப்பா அவர் பாதுகாப்பு அற்றவர்னு நீ கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது அவரு சொல்றாரா கேளு நான் பாதுகாப்பற்றவன்னு அவரு சொன்னாதான் நீ பேசலாம் அவரு சொல்றாரு நான் அப்படி ஒன்றும் நிலைமையில இல்லை உன்னை விட நான் தான் ரொம்ப சௌகரியமா பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்றாரு அப்ப அந்த கேள்விக்கு வேலை கிடையாது அப்போ குடும்பஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் இப்போ நமக்கு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய ஏரியா அவனுக்கு என்னென்னா பல பிரச்சனை இருக்குது இப்போ அவங்க ஞான உபதேசத்தை நம்ம கொடுக்க முடியாது எந்த ஞான உபதேசம் வேதாந்த ஞானம் சன்னியாசிக்கு கொடுக்கப்படுற வேதாந்த ஞானத்தை கொடுத்து அவர் வந்து பரிவிராஜனா சுத்தப்படுறதுக்கு தேவையான ஞானத்தை இப்போ கொடுக்க முடியாது ஏன்னா அவர் கையில் பல இஷ்யூ இருக்குது அவரை நம்பி பல பேர் இருக்கிறாங்க இது இவர் வந்து வெளியில் கிளம்புனா பல விதமான சிக்கல்களை அதை ஏற்படுத்தும் இப்போ என்னென்னா அவருக்கு இந்த ட்ராக்கை தான் நம்ம சரி பண்ணி கொடுக்க வேண்டும் என்ன ட்ராக் இந்த ஞானத்தை அடைவதற்கு தேவையான புண்ணியங்களை சம்பாதிக்கணும் மனப்பக்குவத்தை சம்பாதிக்கணும் அதுக்கு தேவையான இந்த குடும்ப கட்டமைப்பில் இருந்துக்கிட்டு அதற்கு தேவையான காரியங்களை வழிபாட்டுகளை செய்து கொண்டு இதை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறும் உருவா உக்கம் இவர் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறோம் பக்குவமாக இவர் யாருக்கும் பாதிப்பு வராமல் வெளியேற வேண்டும் அதற்கு தேவையான சௌகரியங்களை இந்த கட்டமைப்பு கொடுக்குது அப்போ குடும்பத்தை அட்மிட் பண்ணும்போது நிர்வாகம் பண்ணும்போது எத்தனை இஷ்யூ வருது விதமான விதவிதமான இஷ்யூ வருது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இன்னொருத்தருக்கு பணம் தேவைப்படுகிறது இன்னொருத்தருக்கு பதவி தேவைப்படுகிறது இன்னொரு நபருக்கு வாழ்க்கை துணை தேவைப்படுகிறது பல பிரச்சனைகள் வருது ஒன்னொன்றுக்கு வேறு வேறு தீர்வுகள் தேவைப்படுது இவன் போய் தான் தீர்வும் அப்போ இன்னொன்று என்னன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இது ஒரு பதில் சரியான பதில் நேர்மையான பதில் ஆனால் இந்த காலத்தில் நம்மால் விளக்க முடியாத பதில் சொல்ல முடியாத பதில் இதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குது ஆனாலும் சொல்லிடுறேன் நான் தெம்ப வச்சுக்கிட்டு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அப்பா நீ கேளு நீ சொல்கிற பிரச்சனைகள் உண்மை அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும்ங்கிறது உண்மை அந்த பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு வேண்டும்ங்கிறது உண்மை அதை தீர்க்க வேண்டியவன் நீங்கிறது உண்மை ஆனா ஆனால் உண்மை என்னன்னா நீ இதுக்காக ஒரு ஒரு இடத்துலையும் போய் தீர்வுக்காக போய் அலைஞ்சிட்டு தேடிட்டு இருக்க வேண்டாம் ஒன்றும் கவலைப்படாது நான் சொல்லலைங்க இதை நான் ஒத்துக்கிட்டேன்னா இல்லையா அப்படின்னு இப்போ சொல்ல ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிட்டேன்னா இல்லையா நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன் <laughs> சரிங்களா இது சாஸ்திரம் சொல்லுது அவ்வளோதான் நீ இப்படி ஒரு ஒரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக தனித்தனியாக ஓடி போய் தீர்வு தேடிட்டு இருக்கிற நான் என்ன சொல்கிறேன்னா சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீ தேடி போகவே வேண்டாம் ஒன்றும் தேடி போக இது உனக்கு டென்ஷனே வேண்டாம் ரிலாக்ஸ் அப்புறம் பிரச்சனை இருக்கு தீர்க்கணுமே சார் உயிரில் இந்த வழிபாட்டை செய் எந்தெந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னென்ன தெய்வத்தை நீ போகணுமோ அணுகணுமோ அந்தந்த தெய்வத்தையை இதில் நான் சொல்கிற மாதிரி நீ வழிபாடு பண்ணு அதில் சொல்கிற மாதிரி விரத்தம் பெரு அதில் சொல்கிற மாதிரி ஆகுத்திகளை போடு அதில் சொல்கிற மாதிரி சங்கல்பத்தலையே நீ பிரார்த்தனை பண்ணி பாரு அந்த பிரச்சனை தீர்ந்தா இல்லையா நீ ஏன் போட்டு டென்ஷனில் இருக்கு அப்போனா நான் ஒன்றுமே செய்ய வேண்டாமா நீ செய்ய வேண்டியதை செய்வேன் அதெல்லாம் நீ செய்ய தான் போகிற நீ பிரார்த்தனை பண்ணு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவத்தை கொடு காரியத்தை செய்யறது கூட ரெண்டாவதா வச்சுங்க பல நேரம் பல பிரச்சனை நீ காரியம் செய்யாம தீர்றதையும் நம்ம பார்த்துருக்க நீ பார்த்துருக்க வாழ்க்கையில யாருமே பிரச்சனையை தீர்க்கல தீர்க்க போறதுக்கு முன்னாடி தீர்ந்திருக்கு எப்படி தீர்ந்தது புண்ணியம் புண்ணியம் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்குது நீ உன்னுடைய முயற்சினால தீர்க்கிறன்னு நினைக்காத அதே போல பல பேர் பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சி எடுத்து சாகுற வரைக்கும் அந்த பிரச்சனை தீராமையே செத்து போயிருக்காங்க நீ பார்த்துருக்கு ஏன் தீரல புண்ணியப்பற்ற போய் அப்படின்னா உன்னுடைய முயற்சினாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சிக்காத நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் நீ அப்ப செய்வ அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத ஆனால் உன்னுடைய ஃப்ரீ வில்லை பயன்படுத்திக்கிட்டு நீ எதையா செய்யணும்னா பிரார்த்தனை செய் அப்போ அந்த பிரார்த்தனை நல்ல பலனை கொடுக்கணும்னா எப்படி எப்படி இல்லாம தேவதாக்களை தேர்ந்தெடுக்கணும் அதை எப்படி எப்படி எல்லாம் வழிபடணுங்கிற டெக்னிக் நான் தரேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ வழிபட்டு பாரு சூழ்நிலைகள் மாறுறத பாரு அந்த பிரச்சனைகளை நீ அழகா கையாளுவ அந்த பிரச்சனைகளை தாண்டி வருவ அப்போ நீ ஃப்ரீவில்ல போட்டு ஏதாவது நீ செய்யறன்னா நீ வழிபாட்டை செய் தொழில் செய்ய வேண்டாமா செய்யணுமா சார் ஏய் அதுதான் பதில் சொல்லியாச்சு உன்னை தொழில் விதி செய்ய வைக்கும் செய்யணும்னு இருந்தா செய்ய விடாது செய்யக்கூடாதுன்னு இருந்தா அதை பத்தி நீ கவலைப்படாது நீ கவலைப்பட வேண்டியது பிரார்த்தனை செய்ய அதுல நீ எக்ஸ்பர்ட் ஆகு நீ செஞ்சு பாரு நீ செய்ய வேண்டிய தொழில் நூறு மடங்கு நல்லா நடக்கும் நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனை நூறு மடங்கு சுலபமா தீர் ஏன் நீ ரொம்ப கவலைப்படுற நீ பிரார்த்தனை இதெல்லாம் டெக்னிக் ஆனால் இந்த டெக்னிக்கை நீ கரெக்டாக கடைபிடிக்கும் எந்த அளவுக்கு நீ கரெக்டாக கடைபிடிக்கிறியோ அந்த அளவுக்கு பழகும் வரும் நீ பாரு நீ ஈஸியாக செஞ்சுட்டு போகிறத விட்டுட்டு நீ ஏன் குழப்பிக்கிற அப்படின்னா அந்த பிரார்த்தனை செய்யறது எப்படி சார் அந்த தேவத்தைகிட்ட மனசு லைக்கே செய் சரஸ்வதியை கும்பிட்றேன்னா சரஸ்வதி நினை பணம் வேணுமா லக்ஷ்மி நினைக்கிறேன்னா லக்ஷ்மி நினை அந்த தேவத்தாவை அஞ்சு நிமிஷம் வழிபடுறேன்னா அந்த அஞ்சு நிமிஷம் அந்த தேவத்தாவிட்ட மனசை ஃபோக்கஸ் பண்ணு நிலை நிறுத்து இந்த ஸ்லோகங்களை சொல் இந்த மந்திரங்களை சொல் பலன் வருதா இல்லையா பாருங்க செஞ்சு பார்க்குறேன் பிரச்சனை தீருது இது உண்மை யாரும் வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம் இதாவது சொல்லப்பட்ட விஷயம் சயின்டிஃபிக் இது இது அந்த மாதிரி பலனை கொடுக்கிறது அந்த டெக்னிக்கை தான் சாஸ்திரம் கொடுக்குது அப்போ அந்தந்த தேவதாக்களை வழிபடுறது சரியா தப்புன்னா தப்பே கிடையாது இது சரி ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு ஒரு நபர் இப்போ இந்திய அரசாங்கம் தான் எனக்கு சௌகரியத்தை கொடுக்குது கரெக்ட் இந்திய அரசாங்கத்துக்கு தான் நான் டேக்ஸ் கட்டுறேன் இந்திய அரசாங்கம் தான் என்னை பாதுகாக்குது வேற யாரும் பாதுகாக்கல அப்போது என்னுடைய வீட்டில் ஃபியூஸ் கேரியர் கம்பத்தில் போயிடுச்சு நான் எங்கே போய் சரி பண்ணணும் பிரைம் மினிஸ்டரை பார்த்து சொல்லிட்டு வரணும் எங்கள் வீட்டில் ஃபியூஸ் கேரியர் போயிடுச்சு சார் நீ சரி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தான் நான் வரி கொடுத்த சரி பண்ணுங்க என் குழந்தைக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்கணும் அப்படிலாம் இல்லை அங்கங்கே டிபார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட் அப்படி இந்த இறை சக்திகள் அந்தந்த தேவத்தாக்கிடம் இந்த பெட்டிஷனை போடும்போது அது தீர்ந்து அப்படி வழிபடுவது பலனை கொடுக்கிறது அதனால தான் ஒரு அரசாங்கம் ஒரு இந்திய அரசாங்கம் எப்படி பல நிறுவனங்களை நாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் யாருக்கு என்ன தேவைக்கு அங்கே அப்ரோச் பண்ணலாம்ங்கிற மாதிரி இந்த ஒரு கடவுள் ஒரு இறைவனுடைய பிரான்ச்சஸ் தான் இதெல்லாம் கவுண்டர் பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம் முருகன் சரஸ்வதி இதெல்லாம் அப்புறம் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரி எல்லாமே இது ஒரு கடவுள் தான் வேறு வேறு ரூபத்தில் வழிபடுறோம் இதெல்லாம் கவுண்டர் பாயிண்ட் தான் சரி ஒரு ஒரு கடவுளை வழிபட்டுட்டு போயிடலாமே அதுக்கே இத்தனை கவுண்டர் வைக்கணும் அப்படின்னா அதுதான் மனம் ஒருமுகப்படாத அது நிச்சயமா பலன் இருக்கு ஒரு கடவுளை ஒரு இறைவனை வழிபட்டு கூட பலன் இருக்கிறது உண்மை பலன் குறைவாக இருக்கும் ஏ சார் அப்ப முருகரால் கொடுக்க முடியும் சரஸ்வதியால் கொடுக்க முடியும்னா அந்த கடவுளால் கொடுக்க முடியாதா அது மேட்டர் கொடுக்குறவங்கள்ட்ட கிடையாது வாங்குறவர்கிட்ட தான் மேட்டர் வாங்குறவன் எவ்வளவு எக்யூப்டாக இருக்கிறாங்கிறதெல்லாம் மேட்டர் இப்போ இப்போ வந்து ஒருத்தன்ட்ட என்ன சொன்னேன்னா ஏ இங்க பாரு தாத்தா வந்து கொஞ்சம் <coughs> என்ன வச்சுருக்கிறாரு கொஞ்சம் இழந்த பழம் வாங்கி வச்சிருக்கிறாரு அது இடம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் நீ என்ன பண்ற போய் அந்த இழந்த பழத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன் எவ்வளவு வச்சிருக்காரு இவ்வளவு வச்சிருப்பாரு இந்த குழந்தை என்ன தெரியுங்களா பண்ணா இந்த குழந்தை பக்கத்துல இருந்த ஒரு காகிதம் இது நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் தாத்தா பழம் வச்சுருக்கீங்களாம்மா இழந்த பழம் அப்பா வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு போய் கேட்டான் தாத்தாவும் அந்த இழந்த பழத்தை அள்ளி அந்த பேப்பர்ல காகிதத்துல போட்டு கொடுத்து அனுப்பிட்டார் கொண்டு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுதா அடுத்த நாள் என்ன சொன்னேன்னா அப்பா இங்கே பாரு நம்ம குளிருக்கு நெருப்பு பற்ற வச்சுருக்கிறோம் நெருப்பு பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்துருக்குறோம் நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சு சுத்தமாக இல்லை அங்கே பாரு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நெருப்பு பற்ற வச்சிருக்கிறாரு பாரு நீ என்ன பண்ணுற அவர்கிட்ட கொஞ்சம் அப்பா நெருப்பு கேட்டாருன்னு கேளு கொடுப்பாரு அதை போட்டால் ஈஸியாக பிடிச்சிக்கும் போய் வாங்கிட்டு வா இந்த குழந்தை அங்கே வந்து நெருப்பு எல்லாம் எரிஞ்சு நல்லா கண கணன்னு இருக்குது நெருப்பு விறகுலாம் எல்லாம் நெருப்பு ஆயிடுச்சு நல்லா பழுத்து இருக்குது இந்த குழந்தை போய் நெருப்பு வாங்கிட்டு வரணும் இவன் என்ன தெரியுமா பண்ணா அதே நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போனான் இங்கே பாருங்க எங்கள் அப்பா கொஞ்சம் நெருப்பு கேட்டாங்க இதில் கொஞ்சம் நெருப்பு கொடுங்க அப்படின்னா இப்போ இந்த நியூஸ் பேப்பரில் நெருப்பு வச்சு கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா கொடுக்குற ஒரு பக்கம் பிரச்சனை இல்லை அவரு கொடுக்க மாட்டாருங்கிறவரு கிடையாது அவர் கொடுத்தாலும் நீ வாங்குவதற்குரிய கட்டமைப்பு உன்னிடம் சரியாக இல்லை வாங்கறதுக்குள்ள கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்போ ரெசிபியன்ட் அதுதான் இன்னொரு விதத்தில் சொல்லுவாங்க கங்கைக்கு போற நீ எவ்வளவு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு போறியோ அவ்வளவு தண்ணி வரும் சின்ன டம்ளர் எடுத்துட்டு போனா சின்ன டம்ளரில் வந்து பெரிய பானை எடுத்துட்டு போனீங்கன்னா பெரிய டம்ளர் பெரிய பானையில் தண்ணி கிடைக்குது அப்படின்னு ரெசிபியன்ட் பெருவ பெறுபவர் அவருடைய சக்தி பக்குவம் திறமை மேம்படுத்தப்பட வேண்டும் கட்டமைக்கப்பட வேண்டும் சிறப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அப்போ ரெசிபியன்டினுடைய திறமை ரிசீவரினுடைய திறமை அதை எப்படி கட்டமைக்கிறது பெரிது பண்றதுன்னா அதுக்கு தான் இந்த தேவதா கட்டமைப்பு உள்ளது இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு நபர்கிட்ட தனித்தனியா இருந்தா நீங்க போய் ஆக்சஸ் பண்ணி அந்த விதத்தில் அவர்கிட்ட டீல் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்கிறது புதிய கம்பெனியில நம்ம சுப்பிரமணியம் போய் வேலை செய்யறாரு புதிய கம்பெனி ஓனர் ஒருத்தர் தான் அவர் தான் அந்த கம்பெனிக்கு ஓனர் அவர் தான் டைரக்டர் அவர் தான் அக்கௌண்டன்ட்டு அவர் தான் டைப்ரைட்டிங் பண்ணக்கூடிய டைப்ரைட்டரும் அவர் தான் அவர் தான் கிளர்க்கு அவர் தான் அட்டெண்டர் அவர் தான் வாட்ச்மேன் எல்லா டியூட்டியும் அவர் தான் பார்க்குறாரு இப்போ இந்த இடத்துல போய் நம்ம சுப்பிரமணியம் ஜாப்ல சேர்றாரு சுப்பிரமணியோட ஃப்ரெண்டு கோண்டு என்ன பண்றா ஏய் இந்த கம்பெனிக்கு எவன் போவான் நான் அங்க போறப்ப பெரிய கம்பெனி இதெல்லாம் தலைவலி அப்படின்ட்டு கோண்டுக்கு போறேன் அங்கே போனால் வாட்டர் செக்ஷனுக்கு ஒரு இன்சார்ஜ் எலக்ட்ரிசிட்டி மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு இன்சார்ஜ் டைப்ரைட்டிங்ஸ் ஹெல்ப்புக்கு ஒரு இன்சார்ஜ் வாட்ச்மேன் ஒருத்தர் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பிரான்ச்சு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஆள் பக்கமாக இருக்குது சரியாக இருக்காங்க போய் கேட்டால் உடனே காரியம் நடக்கும் என்ன வேணுமோ நீங்கள் அங்கே போய் கேளுங்க சார் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்வீங்க உங்கள் வேலைக்கு என்ன சகாயம் தேவையோ அந்த வேலையை தயவு செஞ்சு நீங்கள் செய்யாதீங்க எதுக்கிட்டையும் கேட்க தேவையில்லை ஓனர் சொல்கிறார் இன்டர்வியூ உங்களுக்கு உங்கள் ரூம் க்ளீனாக இல்லை அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் எப்போ வருவேன் எங்கிட்ட இப்படி சொல்கிறது இதை போய் இப்படி சொல்ல இவர்கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்காது டக்குன்னு அதுக்குள்ளே ஆள் இங்கே பாருங்கள் இந்த மேப்பில் யார் யார் எங்கே இருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர்லாம் இருக்குது நேரில் போய் சொன்னாலும் சரி ஃபோனில் சொன்னாலும் சரி உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள் நீங்கள் நான் கூட்டுறேன்ட்டு நீங்களும் கூட்டாதீங்க என்னை கூட்டி தர சொல்லி எங்ககிட்டையும் கேட்காது இந்த இந்த நபர்கிட்ட நீங்கள் இந்த வேலையை நீங்கள் போய் முடிச்சிக்கலாம் உங்கள் வேலையில் நீங்கள் மைண்டை போடுங்க அப்படின்னு இந்த இந்த ஓனர் சொல்றாரு இப்போது சுப்பிரமணி நிம்மதியாக வேலை செய்வானா கோண்டு நிம்மதியாக வேலை செய்வானா யார் சார் செய்கிற வேலை நிம்மதியாக இருக்கும் கோண்டு செய்கிற வேலை ஏன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கு இப்போ ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா சுப்பிரமணிக்கு தான் செஞ்சு தரத்துக்கு தான் ஓனர் இருக்காரு எல்லா எதை இருந்தாலும் செஞ்சு தர போறாரு ஒரு ஆளுனா கூட அவர் எல்லாத்தையும் செஞ்சு தர தயாராக இருக்காரு அதில் என்ன சார் குறை வரப்போகுது அப்படின்னா இதில் ஒரு பிரச்சனை ஹெல்ப் கேட்கறதுலையும் பணம் கேட்கும்பொழுது ஒரு மாதிரி ஒரு எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பத்தாயிரம் தேவைப்படுது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஹெல்ப் கேட்க வேண்டியது இந்த ரூமை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு ஒன்று கேட்க வேண்டியது இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கேட்க முடியாது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு டோன் தேவைப்படுது அப்போ ஒரே ஓனர்கிட்ட போய் வேறு வேறு டோனில் பேசுறது கஷ்டமாக இருக்கும் அதையும் கேட்டுட்டு இதையும் கேட்கணும்னா ஒன்று ஒன்றுக்கும் வேறு வேறு கவுண்டர் இருந்தால் இவர்கிட்ட ஒரு முகத்தோடு நான் ரிலேட் பண்ண முடியும் இவர்கிட்ட வேற ஒரு முகத்தோடு ரிலேட் பண்ண முடியும் இவர்கிட்ட வேற ஒரு முகத்தோட ரிலேட் பண்ண முடியும் அப்போ எனக்கு ஈஸியாக போயிடுது இவர்கிட்ட போனால் இந்த விஷயத்த பேசலாம் இப்படி பேசலாம் தெளிவாயிடு இவர்கிட்ட போனால் இந்த விஷயத்த பேசலாம் இந்த இப்படி பேசலாம் தெளிவாயிடுது அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கு ஆனா ஒன் ஃபேஸ் ஒரு ஆள்கிட்ட நான் டீல் பண்ணணும் எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வேறு வேறு விதத்துல கேட்க வேண்டியிருக்கு அப்போ இவர்கிட்டயே நான் வேறு வேறு விதத்துல பார்க்கணுங்கிறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு அவரு தயாரா இருக்கிறாரு அந்த ஓனர் பக்கம் குறையே கிடையாது அவரு எல்லாத்தையும் செஞ்சு தர தயாரா தான் இருக்கிறார் ஆனா சுப்பிரமணிக்கு கஷ்டமா ஒருத்தர் ஒருத்தருமே இதை பார்க்கலாம் வாழ்க்கையில் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா தான் தெரியும் ஒரு நபர்கிட்ட பல முகங்களில் அப்ரோச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு நபர்கிட்ட ஒரு முகத்தில் அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த மனம் சௌகரியமாக இருக்கிறது சிரமம் இல்லாமல் இருக்கிறது அதனால நம்ம கம்பெனி எல்லாம் நடத்தும்போது வீட்டு எல்லாம் டீல் பண்ணும்போது நம்மளே சில பேர்த்த சொல்ல வேண்டியிருக்கும் இவர்ப்பா இந்த பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட பேசாதப்பா இவர்கிட்ட போய் பேசு சார் இவர்கிட்ட பேசுனாலும் அவர்கிட்ட தானே சார் போய் பேசியவன் நீ இவர்கிட்ட பேசுப்பா அவங்க பேசிப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கரெக்ட் நம்மளே சொல்லி கொடுக்கணும் நம்மளே சொல்ற பல விஷயம் ஏன்ப்பா இதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து பேசுற நீ நீ நீ இவ்வளோ தூரம் என்கிட்ட வரணும் நீ அங்கேயே அவர்கிட்ட கேட்டுருந்தா செஞ்சு கொடுத்துருப்பாரு நீ இது இதுக்காக போய் என்கிட்ட வரணும் இல்லை சார் உங்கள்கிட்ட உங்கள்கிட்டயே வந்து ஏ நீங்கள் வர்றது உனக்கும் சிரமம் சார் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை சார் என்ன சார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வண்டி எடுத்தால் உங்களை வந்து பாத்துருவோம் எனக்கும் சிரமப்பா நீ ஃபோன் பண்ணிட்டு வர அப்புறம் நீ வரதுக்காக நான் உட்காந்துட்டு இருக்கணும் அது நீ அங்கேயே பிரச்சனை முடிச்சுக்க நான் பேசிக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்போ நம்மளே இந்த டெக்னிக் கொடுக்க வேண்டும் அப்புறம் நீ என்னை வந்து பார்க்கணும்னா தலையை சொரியணும் அது பண்ணு இது பண்ணணும் ரொம்ப தயங்குற பயப்படுற அங்கன்னா நீ கொஞ்சம் ஈஸியாக கேட்டுக்கலாம் நீ கேட்டுக்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் இதெல்லாம் எதுக்காகனா கிவர் பக்கம் பிரச்சனையே கிடையாது நமக்காக தான் அவன் வந்தால் சிரமம் இருக்குது ஆனால் கடவுள்கிட்ட இந்த பிரச்சனை கிடையாது அவர்கிட்ட எத்தனை பேர் அவர்கிட்ட போய் கேட்டாலும் எதுக்காக போய் கேட்டாலும் அவர் சிரமமாக நினைக்க போகிறது ஆனால் ரிசீவர் எக்யூப்டாக இருக்க முடியாது ரிசீவர்னு சொன்னால் நாட் ஃபிசிக்கல் ரிசீவர் ஒன்லி இந்த பாடியை மட்டும் சொல்லலை இது வந்து முழுக்க அதிகமாக மனம் சார்ந்த விஷயம் அப்போ ஒரு விஷயத்தை கேட்கும்பொழுது ஒரு விஷயத்திற்காக கோரிக்கை வைக்கும்பொழுது மனம் முழுக்க முழுக்க டக்குன்னு அதற்கு ஏற்ப திரும்ப வேண்டும் வடிவம் வடிவத்திற்கு வர வேண்டும் அந்த வடிவத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்னா சுற்றி சுற்றி சுற்றி எல்லா விதத்திலும் அதற்கேற்ற சௌகரியம் இருந்துச்சுன்னா மனம் அரஸ்ட் ஆகிடும் ஈஸியாக வந்து ஒருநிலைப்பட்டு விடும் சுலபமாக அதற்கு தான் இந்த விஷயங்கள்லாம் இப்போ சரஸ்வதினா சரஸ்வதிக்கு பிடித்தது வெண்மை நிறம் அப்போ சுற்றி செவரெலாம் வெள்ளை பெயிண்டடி சரஸ்வதிக்கு பிடிச்சது அப்போ துணியை வெள்ளையாக போடு வெள்ளை கலர் புஷ்பத்தை பூ ஆஃபர் பண்ணு சரஸ்வதிக்கு இது பிடிக்கும் அதை வை அது பிடிக்கும் இதை வை அப்போ சொல்லியாச்சுன்னா அங்கே போயாச்சுன்னா மனசு முழுக்க சரஸ்வதி கிட்ட அரஸ்ட் ஆகிறது ஈஸியாக இருக்குது அப்போ சுற்றி சுற்றி திரும்ப வேடிக்கை பார்க்க நினைச்சா கூட சரஸ்வதி தான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தாலும் அங்கேயும் சரஸ்வதி சம்பந்தப்பட்டதுதான் இருக்கும் அப்போ வந்து பிரார்த்தனை இன்னும் சுலபமாக இருக்கிறது மனசு இன்னும் சுலபமாக அரெஸ்ட் ஆகிறது இதெல்லாம் இந்த ரிசீவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கட்டமைப்பு எந்த விதத்துலையும் கொடுப்பவர்கிட்ட லேகிங் கிடையாது முருகர்கிட்ட போய் கல்வி வேணும்னு கேட்டால் முருகர் கொடுத்துருவார் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உனக்கு வந்து முருகன்னா உனக்கு நோயை தீர்ப்பவர் எதிரியை அழிப்பவர் நீ பார்த்து மனசை செட் பண்ணி பழகிருந்தீங்கன்னா அந்த பிரார்த்தனை முருகன்கிட்ட போகும்பொழுது இன்னும் சிறப்பாக பூர்த்தியாகும் இன்னும் சிறப்பாக அண்டர்லை அவ்வளோதான் அப்போ இன்னும் சிறப்பாக பூர்த்தி ஆகுறதுனால நீ அதுக்கு அங்கே போய்க்கோ எதுக்கு தேவையில்லாமல் இடம் மாற்றி போய் கேட்டுக்கிட்டுங்கிறது தான் ஒரு எதுக்கு தேவையில்லாமல் அண்டர்லை இடம் மாற்றி கேட்டுட்டு நீ சிரமப்படணும் நீ சிரமப்படணும் அவரும் ஒன்றும் சிரமப்படல உனக்கு பலன் குறையும் நீயும் மனசை வந்து டியூன் பண்ணணும் கஷ்டப்பட்டுட்டு அப்போ இந்த கஷ்டம்லாம் இல்லாமல் இருந்தால் பலன் அதிகமாகணும்னா அந்த கட்டமைப்பு என்னன்னு தான் பார்த்து போய்க்கலாம் ஸோ அதனால் வந்து விதவிதமான தேவதா கட்டமைப்புகள் நுணுக்கமாக வடிவமைத்து தரப்பட்டன இதெல்லாம் ரிசீவரை ரிசிப்பியன்ட்டை சரிப்படுத்த நெறிப்படுத்த பக்குவப்படுத்தி வைப்பதற்காக மட்டுமே இது கொடுக்கப்பட்டது கிவர் சைட்லேருந்து இறைவனுடைய தரப்பிலிருந்து கடவுளுடைய தரப்பிலிருந்து தெய்வங்களுடைய தரப்பிலிருந்து இதில் வந்து எந்த விதமான சிரமமும் கிடையாது கடவுள்னு சொல்லி வழிபட்டாலும் சரி இறைவன்னு சொல்லி வழிபட்டாலும் சரி இல்லை நான் ஒரு முருகத்தையே எல்லாத்தையும் கேட்குறேன்னு சொல்லுங்கள் ஒரு சரஸ்வதியிட்டே நான் எல்லாத்தையும் கேட்க போகிறேன்னாலும் சரி பலன் வரும் ஆனால் ரெசிப்பியன்ட்டை அந்த அளவுக்கு பக்குவம் இல்லைன்னா பலன்கள் குறையும் ரெசிப்பியன்ட் ரிசீவர் வந்து பெறுபவன் கேட்பவன் வந்து ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்டவனாக இருந்தால் ஒன்றில் எல்லாவற்றையும் பார்க்க முடிபவனாக பக்குவப்பட்டு இருந்தால் ஒன்றே போதும் ஆனா அந்த நிலைக்கு வரலங்கிறப்ப better to be on the safer side எது நல்ல எது நல்ல சிறப்பான இடமோ அதிக நன்மை தரக்கூடிய இடமோ அந்த மெத்தடு போய்கிறது தான் நல்லது ஏன்னா எந்த சாமியை கும்பிட்றதுங்கிறது இப்போ இஷ்யூவா பலன் நல்ல பலன் வேணுங்கிறது இஷ்யூவா நல்ல பலன் வேணுங்கிறது தான் சார் இஷ்யூ அப்படின்னா கட்டமைப்பு முக்கியத்துவம் கொடுத்துக்கோ அதில் பல தெய்வ வழிபாடாக ஒரு தெய்வ வழிபாடாங்கிறத விட்டு நம்ம பாருங்க எவ்வளோ மெச்சூர்டு சம்பிரதாயம் சம்பிரதாயம் ரொம்ப மெச்சூர்டு சம்பிரதாயம் வந்து தெய்வத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல அல்லது கடவுளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல உனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறது உனக்கு வர வேண்டிய பலன் உனக்கு கிடைக்க வேண்டிய சௌகரியம் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா பல தெய்வ வழிபாடு அது ஜெயிச்சு இல்ல இல்ல கடவுளுக்கு கான் கான்செப்டுக்கு தான் நான் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறேன் இந்த பையன் கஷ்டப்பட்டா என்ன இந்த பையன் சௌகரியமாக இருந்தா எனக்கு என்ன இந்த லூசி எப்படியே போறான் அப்படின்னு ஒருத்த முடிவெடுத்தா ஒரு மதம் அல்லது ஒரு வழிபாட்டு கட்டமைப்பு அல்லது ஒரு சமுதாயம் முடிவெடுத்தா அங்கே வந்து ஒரு தெய்வ வழிபாட்டை கொடுத்துருப்பேன் ஏன்னா ரிசீவரை நம்ம பார்க்க வேண்டும் ஆக்சுவலாக இது ஒன்று இது வந்து ஒரு ரிசீவருக்கு நம்ம பார்த்தது ஆனால் பல ரிசீவர் இருக்காங்க பல ரெசிபியன்ஸ் இருக்காங்க ஒருத்தன் ஒருத்தனும் வேறு வேறு மனப்பக்குவத்தோடு இருக்காங்க ஒருத்தனும் ஒருத்தனும் வேறு வேறு கொள்கைகள் கோட்பாடுகள் மனப்பின்னணிகள் ஆசைகள் தன் கையில் இருக்கும் சாதனங்கள் எல்லாம் மாறுது அதை எடுத்து செய்யக்கூடிய திறமை மாறுது அப்போ பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ரெசிபியன்ஸ் ஏகப்பட்டதாக சிதறி கிடைக்கிறார்கள் ஆயிரம் பேர்கிட்ட பத்தாயிரம் இஷ்யூ இருக்கு பத்தாயிரம் கோரிக்கைகள் இருக்கு பத்தாயிரம் திறமைகள் இருக்கு ஆயிரம் பேருக்கிட்ட ஒருத்தர் ஒருத்தருக்கு இதுல அதிக திறமை இதுல கொஞ்சம் திறமை அப்படி ஸ்கேட்டர்டா கிடையாது அப்ப இவங்களுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நீங்க கொடுக்கணும்னா ஒருத்தர் ஒருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கண்டுபிடிக்கிறது சிறப்பு எல்லாருக்கும் ஒரே திருவு கொடுக்கறதும் சிறப்பு கிடையாது ஏன்னா பத்தாயிரம் பேர் எனக்கு லட்சியம் கடவுள் தான் சார் வாழ்க்கை லட்சியம் வேற எதுவும் வேண்டான்னு சொல்லியிருந்தா ஒரு கடவுளை வழிபடுப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஒருத்தர் சொல்றான் இது என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது இதுதான் வந்து ஜீவனுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ உண்மை பாருங்க நேர்மையை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ரொம்ப ஆச்சரியம் ஒருத்தர் சொல்றான் பணம் தான் முக்கியங்கிறான் அதுக்காக வாழ்க்கையே அடமானம் வைக்கிறான் வீட்டுக்கு வர்றதில்ல மனைவி மக்களை இல்லை ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ் போகிறதுக்கு நேரம் இல்லை எதுக்குமே நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை ஓடுறான் இன்னொருத்தன் பார்த்தா பணம் கூட முக்கியம் இல்லை புகழ் தான் முக்கியங்கிறான் ஓடி ஓடி உதவி செய்யறதுனால ஒரு புகழ் வருதுன்னா அந்த புகழில் அவனுக்கு ஒரு சௌகரியம் இருக்கு பணம் சம்பாதிப்பா அப்படின்னா வேண்டாம் சார் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான் ஏய் நேற்று அந்த ஃப்ரெண்டு அப்புறம் இன்னைக்கு இந்த ஃப்ரெண்டு ஆமாம் சார் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவனை விட்டுட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது அங்கே போய் நிற்கிறான் ஏய் கடை உன் கம்பெனி பூட்டி கிடக்கு வந்து நிற்கிற கம்பெனி கிடக்குது சார் கம்பெனி இல்லை சார் கம்பெனி ஸோ இங்கே இந்த உறவினர்களுக்கு இந்த நண்பர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவங்க பாராட்டுறாங்க அதில் இவனுக்கு வந்து ஒரு சுகம் இதை விட வாழ்க்கையில் என்ன பணம் கிடக்கு ஸோ அவன் பார்த்தா பணத்தை விட புகழ் நாட்டத்தோடு இருக்கான் இன்னொருத்தர் பார்த்தா இந்த ரெண்டும் கிடையாது நான் பவர்ல இருக்குங்கிறான் ஊரே திட்டுது நாடே காட்டு முறாண்டி திருடாது திட்டுது பரவாயில்ல நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பெரிய ஆளாகி காட்டுறேன் பெரிய ஆள் ஆகுறான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறான் பவரோட இருக்கிறான் அவன் பவர்ல தான் நாட்டமா இருக்கிறான் இன்ஃபேக்ட் இவனுக்கு பவரோட அதிகாரம் பண்ணி எல்லாரையும் கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி பாக்குறதுல இவனுக்கு ஒரு திருப்தி இவன் அவனுக்கு பணத்துலயோ புகழ்லயோ கூட நாட்டம் இல்லை ஊரெல்லாம் கெட்ட பேர் பரவாயில்லைங்கிறான் ஸோ இவனுக்கு பார்த்தா பவர்ல நாட்டமா இருக்கு இன்னொருத்தருக்கு பார்த்தா பணத்தை பத்தியும் கவலைப்படல பவரை பத்தியும் கவலை எதை பத்தியும் கவலைப்படல சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி வீட்டில் வறுமை இருக்கா வசதி இருக்கா கவர்மெண்ட் இவனை ரெக்கக்னைஸ் பண்ணிச்சா இல்லையா இவனுடைய கண்டுபிடிப்புகள் சமுதாயத்தில் ரெக்கக்னைஸ் ஆகியிருக்கா இல்லையா போங்க சார் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சயின்டிஸ்டாக இருக்கிறதுலயே அவங்க சொல்லும் பணம் வரலாம் வராமல் போகலாம் எத்தனையோ சயின்டிஸ்ட் பார்க்குறோம் ஏழ்மையிலேயே செத்து போயிருக்கான் ஆனால் அவன் சயின்டிஸ்டாக தான் வாழ்ந்துருக்கிறான் அவன் அவனால் அதை விட முடியல ஏன்னா அவனுக்கு அதில் தான் மனசு போகுது இன்னொருத்தன் பார்த்தா செஸ் விளையாடுறதில்ல செஸ் பணத்துக்காக அவன் விளையாடல செஸ் அவனுக்கு வந்து உயிராக இருக்கு அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அவன் விளையாடுறான் சில நேரம் சொசைட்டியா அரசாங்கமா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு பணம் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் ஆனா செஸ்ஸே வாழ்க்கையா இருக்கிறான் அப்போ ஒருத்த ஒருத்தனுக்கும் ஒன்று ஒன்றுல அவனுக்கு திருப்தி கிடைக்குது இப்போ என்ன பண்றது நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது கடவுளை தான் வாழ்க்கை லட்சியமா வச்சுக்கணும்னு நம்ம போய் சொல்ல முடியுமா நம்ம போய் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது இது நியாயமும் கிடையாது அப்போ அவன் என்ன பண்றான்னா நான் இதில் சாதனை செய்தால் எனக்கு திருப்தியாக இருக்கு சாருங்கிறான் இப்போ என்ன பண்றது அப்போ அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அந்த அறிப்பிலிருந்து அந்த பிடிவாதத்திலிருந்து அந்த உணர்ச்சிகளிலிருந்து அந்த இயக்கத்திலிருந்து அந்த தாகத்திலிருந்து அவனை மீட்டு வெளி கொண்டு வர வேண்டும் கரெக்ட் அதை ஓரளவுக்கு பூர்த்தி செஞ்சு அதில் ஒரு திருப்தியை பார்க்க வச்சு தான் நம்ம அப்புறம் சொல்லணும் இப்போ வந்து சரி நீ செஸ்ல வந்து வேர்ல்டுலயே பெரிய ஆளு இப்போ என்ன பண்ண போற இவ்வளவு நாளா சொன்ன நீ வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும்ல அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும்ல அப்புறம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் வந்த அப்புறம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் தான் வந்த அப்புறம் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் வரணும் வந்த சரி எல்லாத்துக்கும் நான் ஒத்துழைச்சேன் ஏதோ பிரார்த்தனை பண்ணணும்னு கே சொல்லி கொடுத்தேன் அல்லது எதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கேட்டியோ எல்லா பணத்தையும் கொடுத்தேன் உனக்கு என்னெல்லாம் சௌகரியம் கிட்டேயே கொடுத்தேன் சரி இப்போ நீ வேர்ல்டுலேயே நீ தான் ஃபஸ்ட் இப்போ நீ அடுத்து என்ன பண்ண போகிறேன் சொல்லு நான் உட்காந்து டிவி பார்ப்பேன் புரிஞ்சது புரிஞ்சதில்லப்பா புரிஞ்சது அப்போ நீ எதை அடைந்தாலும் நீ அதை அடைஞ்ச பிறகு என்ன செய்யறதுன்னு கேட்டால் உண்ட பதில் இல்லை இது பேர் தான் சிந்திக்கணுங்கிறது இது நீ அன்னைக்கும் சிந்திச்சிருக்கலாம் அன்னைக்கு சிந்திக்கலாம் பரவாயில்ல இன்னைக்கு அதை சிந்தி இப்போ உலகத்திலே நீ தான் செஸ்ஸு எல்லாரும் உலகமே ஒத்துக்கிட்டாச்சு உனக்கு மேலே ஆள் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாச்சு இப்போ நீ என்ன பண்ணுற அதான் எனக்கும் தெரியல உண்மையை சொல்கிறேங்க அதாவது இந்த பாட்டில் வந்து நியூஸ் பேப்பரில் மீடியாவெல்லாம் வராது ஆனால் இது டெரிபிளான பாட்டு டெரிபிள் கொடூரமான கோரமானதுன்னு உலகத்தில் எத்தனையோ இருக்குது அதில் இதுவும் ஒன்று இதுதான் கோரம்னு சொல்லலை எத்தனையிலே இது என்னென்னா இந்த உலக சாதனைகள் பண்ணவங்களுடைய வாழ்க்கை சாதனை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வெறுமையாகிடும் ஏன்னா டார்கெட் ஒன்றுமே இல்லை இனிமேல் சாதிக்கிறது ஒன்றும் கிடையாது இனிமேல் கேமராலாம் அவனை துரத்தாது இனிமேல் கேமரா அடுத்த ஆளை துரத்துது அவ்வளவுதான் அடுத்த ஆண்டுக்கு யார் சிறப்பு ஒரு தடவை உலகை அழகின்னு ஜெயிச்சாச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு திரும்ப காம்படிஷன் போக முடியாது எல்லா கேமராவும் திரும்பிடும் ஒரு தடவை உலகத்துல பெரிய ஆளுன்னு பார்த்தாச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு வெயிட் லிப்டிங்ல இவர் தான் வேர்ல்டு மெடல் இந்த ஆண்டினுடைய ரெண்டாயிரத்தி பதினாலினுடைய சிறந்த வெயிட் லிப்டர் நீ சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த டீம் கேமரா உங்ககிட்ட தின்னால சுற்றிக்கிட்டு இருந்தது திரும்பிடும் அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போறேன்னா ஒன்றும் அல்லது கிரிக்கெட்னு சொல்லிட்டு நீ கொஞ்ச நாள் வந்து ஃபீல்டில் பெரிய ஆளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் உனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் உனக்கு திரும்பி பார்க்க ஆள் கிடையாது வேணா முன்னாள் கிரிக்கெட் வீரர்னு வேணா வரும் என்னைக்காவது ஒரு நாள் பேப்பரில் ஒரு மூலையில் அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில் அவன் திரும்பி பார்க்குறானோ இல்லையா உனக்கு எந்த எதில் என்டர்டெயின் ஆகுறதுன்னே தெரியாது விரக்தி ஆகி போயிடும் சின்ன விஷயத்தோட செட்டில் பண்ணவும் முடியாது குடும்பத்தையும் இந்த மாதிரி நபர்கள்லாம் குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் என்ன குடும்பத்தை கண்டுக்காம இருந்தால் தான் சாதனை செய்ய முடியும் இந்த மாதிரி சாதனையாளர்கள்லாம் குடும்பத்தில் நேரம் போட்டிருக்க முடியாது அப்போ குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் எப்பயுமே பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கும் சச்சரவோடு தான் போயிட்டுருக்கும் சச்சரவுக்கு இடையில தான் சாதனை பண்ணுறா புகழ் வாங்குறான் அந்த புகழில் மயங்கி அனுபவிச்சாச்சு பெரிய கோடிக்கணக்கான பேருடைய பாராட்டை மய அனுபவிச்சாச்சு இப்போ வந்து வீட்டுக்காரிக்காகவோ இல்லை அம்மா அப்பாவுக்காகவோ குழந்தைக்காகவோ சமாதானம் ஆக முடியல இறங்கி வர முடியல முடியாது அவங்களுக்கு இப்போ இது கிடைக்காது இப்போ அவங்களோட எப்படி சிங்கரனைஸ் ஆகிறதுன்னு இவனுக்கு தெரியாது அப்புறம் உலகமாவது இன்னைக்கு பாராட்டுறதுன்னா அதுவும் கிடையாது அவங்களுக்கு திரும்பியாச்சு இப்போ இவங்க வந்து நெருங்கி ரெண்டும் கட்டா வேணா பணம் இருக்கு பணத்தை வச்சுக்கிட்டு இவனால் நிம்மதியாக இருக்க முடியாது பெரிய விரும்பி என் வாழ்க்கையெல்லாம் பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்தால் வேதாந்தத்துக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா முடிஞ்சுது ஏன்னா இந்த பிக்சர்லாம் அவங்களால வெளியில் சொல்ல முடியாது புரிய வைக்கவும் முடியாது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மனநோயாளி மாதிரி உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு வெந்து போயிட்டு அடுத்த கோல் கிடையாது அட்லீஸ்ட் அடுத்த கோல் ஏதாவது இருக்கணும் அதுவே இல்லைங்கிறப்ப என்ன பண்ணுறது அடுத்த கோல் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை சொல்லிட்டு கொஞ்ச நாள் வாழ்க்கையை ஓட்டிட்டு போகலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கிரவுண்டுக்கு போகணும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் எதையோ ஒன்று சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைங்கிறப்ப மிகப்பெரிய வெறுமை இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமை இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வெளியில் கொண்டு அதாவது பிரச்சனையை ரெக்கக்னைஸ் பண்ணும் புரிஞ்சுக்கணும் ஸ்டெப் ரெண்டாவது அந்த பிரச்சனையை அங்கீகரிக்க வேண்டும் இதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா தூக்கி எறி பணம்லாம் முக்கியம் இல்லை கிரிக்கெட் முக்கியம் இல்லை ஓட்டப்பந்தயம்லாம் வாழ்க்கையில் முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவனுக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஆசை வந்துடுச்சு இப்போ அவனை என்கரேஜ் பண்ணணும் இப்போ அதில் போய் ஒரு சர்டைன் அமௌண்ட் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் முன்னேறதுக்கு ஒரு கட்டமைப்பை கொடுக்கணும் நம்ம ஸோ அதை அங்கீகரிக்க வேண்டும் மூன்றாவது அதில் அவனுக்கு எங்கே நெருக்கடி வருதோ அந்த நெருக்கடிகளுக்கு தீர்வை கொடுக்க வேண்டும் அப்பப்போ அதில் முன்னேறும் பொழுது இடையூறுகள் வரும் அந்த இடையூறுகளை ஜெயிக்கிறதுக்கு தீர்வு கொடுக்கணும் இந்த இடத்துல தான் பல தீர்வுகள் பணம் உடைகள் சாதனங்கள் கருவிகள்லாம் தீர்வு வழிபாடும் ஒரு தீர்வுனா வழிபாட்டையும் கொடுக்கணும் வழிபாடும் ஹெல்ப் பண்ணுது அந்த இடத்துல தான் வழிபாடு ப்ளே பண்ணுது விதவிதமான தெய்வங்கள் வழிபாடு ஸோ அந்த மாதிரி ஹை டெக்னிக் வழிபாடு கொடுத்து அவன் அந்த சகாயத்தோடு அதில் முன்னேறான் அப்புறம் அதில் சாதனை அடையிறது உதவி அப்புறம் இன்னொன்றும் இவ்வளோ தூரம் செஞ்சுக்கிட்டு வந்தவருக்கு இன்னொன்று தெரியும் அதில் சாதனை பண்ணி முடித்த பிறகு ஒரு பெருமை வரும் அந்த இடத்துலையும் ஹெல்ப் பண்ண தெரியணும் தெரிஞ்சிருந்தா ஒன்றாவது நுழைஞ்சது சரி அந்த சாதனை பண்ணின வெறுமை வரும்பொழுது அப்பா அவனுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது சார்னு நீ சொன்னா இத்தனையில எந்த ஸ்டெப்ல நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அது தான் அது நியாயம் கிடையாது ஏன்னா இந்த வெறுமையை ஒரு ஒரு நாள் தாங்க முடியாது அதுக்கு செவன் என்ன இதில் எந்த இடத்துலையும் ஜெயிக்காமல் இருந்திருந்தான்னா ஒருவேளை நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே அவன் செத்து போக முடியும் நிம்மதியாக கரெக்ட் அட்லீஸ்ட் அவனுக்கு இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று இருக்கு நான் ஓட்ட ஓட்டப்பந்தயத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டே இருப்பான் இந்நேரம் மாவட்டத்திலே ஃபெயில் ஆகிட்டு இருப்பான் பரவாயில்லை அட்லீஸ்ட் அவன் சாகிற வரைக்கும் நான் மாவட்டத்துக்கு போகணும் மாவட்டத்துக்கு போகணும்னாலும் போக முடியும் இப்போ என்னென்னா வேர்ல்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்தாச்சு இனிமேல் என்ன செய்யறதுன்னு தெரியல சார் சொல்லுங்கன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா இதுக்கு மேலே ஒரு ஏமாத்து வேலை பண்ணுங்க இதெல்லாம் அப்பட்டமான சீட்டி இதெல்லாம் கிறுக்குத்தனமான கைடன்ஸ் அது இப்போ சாஸ்திரம் வந்து இவனை பாதுகாப்பாக கொண்டு வருது இதுக்கு அவனை வழிபடு இதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடு இதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடு இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கன்னு சொன்னால் கூட சாஸ்திரத்துக்கு தெரியும் எல்லாத்தையும் ஜெயிச்ச பிறகு இவனுக்கு நான் என்ன கொடுக்கணும் என்னத்தை கொடுக்கணும்னு அது சரக்கு கையில் வச்சுக்கிட்டு அப்போ அவன் நெருக்கத்தையே ஃபீல் பண்ண மாட்டான் இன்ஃபேக்ட் உண்மை என்னென்னா அது வச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய சரக்கு அந்த பெரிய விஷயத்தை கொடுக்க அந்த அங்கே வந்த பிறகு இதையே முதல்லயே சொல்லணும்னு தான் கேட்பான் அப்படிப்பட்ட பெருசு நீ இப்படி ஒன்று வச்சுட்டு இருக்கல என்னை இல்லை இது முன்னாடியே கொடுத்துருந்தா நான் ஓட்டை பந்தயத்துக்கு போயிருக்க மாட்டேன் பணத்துக்கு போயிருக்க மாட்டேன் அங்கே போயிருக்க மாட்டேன் இங்கே போயிருக்க மாட்டேன் நீ ஏன் எனக்கு ஏமாத்தினப்பா அப்போ சாஸ்திரம் சொல்லணும் நான் வச்சிருந்தேன் நான் சுத்தமாக உன்ட்ட சொல்லாமல் இல்லை நான் சொல்லி பார்த்தேன் நீ கேட்கல பரவாயில்ல இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்திருக்கேன்ல நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன் நீ எங்கே நீ ஏமாந்து போகணும் கொஞ்சம் லேட் ஆயிருக்கு லேட்டே இது லேட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனையோ கூட பிரிவு போயிருக்கு அதில் இது ஒன்று okay enjoy the benefit now அப்படின்ட்டு போயிடுது அவனும் அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறான் நான் பார்க்குறோம் அப்படிதான் தான் தரிசராஷ்டிரராகலாம் பஞ்ச பண்டவர்களாகலாம் குந்தி தேவி ஆகலாம் சத்தியவதி ஆகலாம் எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருந்தாங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஆனால் வாழ்க்கையில் அதெல்லாம் பூர்த்தி பண்ணி ஒரு சட்டம் பீரியட் வந்ததுக்கப்புறம் எங்கே போனாங்க ஞானத்தை நோக்கி சென்றார்கள் போகிறதுக்கு ஒரு இடம் இருந்தது அப்போ அந்த போறதுக்கு இந்த உணர்ச்சிகள் இடையூறாக இருக்கிறது நான் அதை செஞ்சு பார்க்கணும் இதை செஞ்சு பார்க்கணும்னு அப்போ அதுக்குரிய தேவத்தாவை போய் அடைந்து அதற்குரிய பலனை பெற்று அதை பூர்த்தி செய்வது தவறு கிடையாது அப்ப அப்படி போகும்பொழுது அங்கே நற்பலன் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் பார்க்கணும் ஒரு கடவுள்கிட்ட வரப்போறான் கடைசியா அந்த அந்த கான்செப்டை இப்பயே திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது வர வேண்டிய தேதியில் வந்த பிறகு சொல்லிக்கிட்டா போகணும் ஆனா இப்போ என்னன்னா இப்போ அவனுக்கு பலன் தான் ப்ரையாரிட்டி ஒன்னா இருக்கு அப்போ அந்த பலன் அவனுக்கு கிடைக்கணும்னா கொடுக்கக்கூடிய சாதன கட்டமைப்பும் ஏற்றதா இருக்கும் அப்போ அதை கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு அவன் வெளியில வர முடியும் வெளியில வந்து சௌகரியமா கம்ஃபர்டபுள் ஆன பிறகு நம்ம ஒரு கடவுளை பற்றி பேசிக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது இப்படி மிகப்பெரிய சிக்கலான விளக்கம் இது பின்னாடி இருக்கு பலதெய்வ வழிபாடுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஜீனியஸ் மெத்தடு ரொம்ப மிகப்பெரிய அறிவுபூர்வமாக வடிவமைக்கப்பட்டது இவங்க ஒரு கடவுள் வழிபாடெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் பண்ணலை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா அவனை அங்கே அந்த தேதியில அந்த இஷ்யூலேருந்து சுலபமா வெளியில வர வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறாங்க இது வந்து இதுல மட்டும் இல்லை எல்லா தொழிலையும் எல்லா டெக்னாலஜியும் அப்படிதான் டெய்லர் மேடு தான் நம்ம பார்க்குறோம் எல்லாருக்கும் ஒரு சட்டை கொடுக்கறதில்ல ஊருக்கு அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் ஒரே சட்டையை கொடுக்குற ஒரே சைஸ் ஒரே சட்டையை போட்டிங்க ஒரு கவுன் போட்டுக்கிட்டு போயிட்டா டைலரே தேவையில்லை இத்தனை டைலரே தேவையில்லை ஆனால் விதவிதமாக சட்டை போட்டு பார்க்கணும்னு ஆசை வருதே சார் அந்த ஆசையை பூர்த்தி பண்ண தான் என்கரேஜ் பண்ணணும் இது எதுக்கு இது இப்படி இல்லைன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அப்படிதான் எல்லாமே எல்லா இடத்துலையும் நம்ம சுதந்திரம் கொடுக்குறோம் வீட்டுக்கு வீடு வேறு வேறு சாப்பாடு வீட்டுக்கு வீடு வேறு வேறு ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு வீடு வேறு வேறு மாதிரி பெட்ரூம் வேறு வேறு மாதிரி பாத்ரூம் டிசைன் பண்ணுறேன் ஏன் அவன் அவங்களுடைய ஆசைகள்லேருந்து வெளியில் வரட்டும் அப்படிதான் தெய்வங்களையும் பார்க்கணும் அப்புறம் எல்லாத்துலேயும் வந்து இண்டிவிஜுவலைஸ்டு செட்டப் வேணும் ட்ரெஸ்ஸில் பாத்ரூமில் பெட்ரூமில் படிப்பில் தொழிலில் வாகனங்களில் கார்னா என்ன ஒரே காராக இருக்குது பைக்னா என்ன ஒரே பைக்காக இருக்குது ஒருத்த ஒருத்தனே எனக்கு இந்த பைக் பிடிக்குது அந்த கார் பிடிக்குது ஓகே உனக்கு என்ன ஆசையோ அதை பூர்த்தி பண்ணிட்டு வெளியில் வரணும்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் ஏன் தெய்வத்தில் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது பி கம்ஃபர்டபுள் சௌகரியமாக இருக்குது இதில் ஒன்றும் பெரிய டென்ஷனே கிடையாது நீ ஒரு கடவுள்கிட்ட ஒரே மாதிரி தான் வழிபாடு செய்யணும் இல்லை எது எந்த எந்த தெய்வத்தை வழிபடும் போது உன் மனசு ஈஸியாக லயமாகிறதோ அந்த தெய்வத்தை வழிபடி ஒருத்தருக்கு வந்து முருகரை பார்த்தாக்க மனசு உருகுது ஒருத்தருக்கு காளியம்மனை பார்த்தா மனசு உருகுது ஒருத்தருக்கு சிவாவை பார்த்தா மனசு உருகுது ஒருத்தருக்கு கிருஷ்ணா பார்த்தா மனசு உருகுது தப்பு கிடையாது உனக்கு எதில் ஈஸியாக உருகுகிறதோ அதை தேர்ந்தெடுத்துக்கோ அதில் உருகு அதில் லயமாக அங்கே போய் பெனிஃபிட்டை கேளு அந்த பெனிஃபிட் அடைஞ்சிட்டு அப்புறமே நீங்கள் வா அப்போ விதவிதமான நபர்களுக்கு விதவிதமான திருவிழி கொடுத்தா தவறு கிடையாது எப்படி உடைகளோ எப்படி காரோ எப்படி பைக்கோ ஒரு மாடலில் தான் இருக்கணும்னு நம்ம ஃபோர்ஸ் இல்லை அதே போல் தான் இதுலேயும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி அப்படி பிரபத்தியத்தே அந்நிய தேவத்தாக்கா வேறு வேறு தெய்வங்களை சரண் அடைகிறார்கள் யாரு இந்த கிருத்தை ஞானாக கிருத்தை ஞானகனாலும் அப்பகிருத்தை ஒரே பொருள் தான் அந்த வார்த்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதே விளக்கம் தான் எதனால் இப்படி வேறு வேறு தேவதைகளை சரணடைகிறார்கள் தன்னிடம் உள்ள காமங்களில் வெறி பிடித்தவர்களாக வேறு வேறு விஷயங்களை நோக்கி செல்கிறார்கள் அந்த அந்தந்த காமங்களை அடைவதற்காக இந்த மனம் தடுமாறி வேறு வேறு தேவதைகளை ரெஃப்யூஜாக இருக்கிறார்கள் அப்படின்னா இது புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு உண்மையை காற்றாரு தவிர இங்கே ஒரு குறை சொல்றாங்க இது ஏன் அப்படி போறாங்க அப்படின்னு தான் சொல்றாரு இதை வந்து பல பேர் இதை குறை சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க குறை சொல்றாரு பத்தி அப்படின்னா அதை விட்டுடு விட்டுடுங்கிற அர்த்தத்துல சொல்லலை இது உண்மையை படம் பிடிச்சு கட்டுறாரு ஏன்னா இன்னைக்கு விட்டுடுன்னு சொல்றவரும் இதுக்கு முன்னாடி பல கோடி பிறகு வேறு பிறவிகள்ல வேறு வேறு தேவதாக்களை வழிபட்டவர் வேறு வேறு கோரிக்கைகளை ப்ரையாரிட்டியாக முக்கியமாக வைத்துக்கொண்டு வாழ்ந்தவர் அப்போ இன்னைக்கு ஒரு கிருஷ்ணரை பிடிச்சிருக்கு அல்லது ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு வந்திருக்கிறா அல்லது ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறான்னா பழைய கணக்கெல்லாம் என்ன பண்ணுறது நீயும் இத்தனை எக்ஸாம் தாண்டி தானே நீங்கள் இங்கே வந்திருக்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் அந்த எக்ஸாம்லாம் தாண்டிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு காட்டிகிட்டு இருக்கிறாரு அவ்வளோ அப்புறம் இன்னொன்று காமம்ங்கிறது சாதாரண ஆசைன்னு ஒரு பொருள் இருக்கு சாதாரண ஆசைகள் இயல்பான ஆசைகள் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் அங்கே வந்து இந்த தெய்வங்களுடைய சகாயத்தை எடுத்துக்கொள்வது தப்பு இல்லை அப்புறம் தெய்வங்கள் மட்டும் இல்லை இந்த தேவத்தகங்கிறது அர்த்தம் கட்டமைப்புகள் அது பணம் புகழ் நகைகள் பட்டம் பதில்கள் எதாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த காமங்கிறதுக்கு என்ன ஒன்று பொருள் வெறி அந்த இடங்கள்லாம் வெறி பிடித்தவனாக அதுவே கத்தின்னு தேடிட்டு போய் பணத்தை அடைக்கலமாக இருக்கிறான் பதவியே கத்தி என்று இருக்கிறான் புகழே புகழாக ஏற்கிறான் அப்படி ஒன்று ஒன்றையும் ரெஃப்யூஜாக ஏற்றுக்கொண்டு மனம் சிதறி போய் எது எனக்கு உண்மையில் தேடப்படுவது எது என் வாழ்க்கையின் லட்சியம்னே தெரியாம எல்லா இடத்துலையும் வாழ்க்கையை அடமான வைக்கிறான் மனசு அடமானம் வைக்கிறான் அவைகளுக்குள் கான்ட்ரடிக்ட் ஆகுது எதிர்ப்பு விதமாக இருக்கிறது கடைசியாக சின்னாவினப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிறான் இவன் ஸோ அவனுக்கு என்ன ஆகுது எப்படி ஆகுதுங்கிறது அடுத்த வழியில் சொல்கிறது அது நாளைக்கு பார்க்கணும் பெற்ற கல்வி வாழ்விகளில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொந்த குரு பரம்பரையின் குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் இல்லை கற்ற சாஸ்திரம் கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூறு என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் ராம் என்ற ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஹரி ஓம்